وكلوا من وإليه النشور صدق الله العظيم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பான் ஈது நாயன் அல்லா ஒருவனே புகழனைக்கும் அல்பந்துல்லா அந்த அல்லாஹுவை போற்றி புகழ்வதன் பின்னால் இன்றைய புதிபா பிரசன்னத்தை ஆரம்பம் செய்கிறேன் சலாத்தும் சலாமும் என்னுடைய மேலான கண்மணி நாயகன் முகமது முஸ்தபா சல்லாஹு அலைஹி வசல்லம் என்னவர் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அனுவலமும் இசகாது தமது வாழ்வினை பின்பற்றி வெற்றிகளை கண்டாரமே சகாபாக்கள் சாமியவுகள் சதவு சாமியங்கள் முஸ்லிமான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் யாவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக அல்லாஹனுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அவனது மாளிகையிலே நேர காலத்தில் வந்திருக்கக்கூடிய அன்பர்களே நண்பர்களே அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ளுமாறு பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போதும் வெளியில் இருக்கின்ற போதும் உள்ளூரில் இருக்கின்ற போதும் வெளியூரில் இருக்கின்ற போதும் தனிமையில் இருக்கின்ற போதும் கூட்டாக இருக்கின்ற போதும் இரவிலும் பகலிலும் இரகசியமாகவும் பரகசியமாகவும் அறிமுகமானவருக்கு மத்தியிலும் அறிமுகம் இல்லாதவருக்கு மத்தியிலும் செழிப்பாக சந்தோஷமாக இருக்கின்ற கட்டங்களிலும் சோபான கவலையான கட்டங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களும் அல்லா எங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்ற சிந்தனையோடு எங்களுடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் நான் இறக்கும் உங்களுக்கும் வசியத்து பண்ணிக் கொள்கிறேன் எனவே அந்த அல்லாஹுவை பயந்தினாலேயே வறுமையினாலே அல்லாஹ் எங்களை பட்டியலை பேசி மற்றும் இறைவன் அருள் செய்வானா அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே பேரன்பு மிக்க சகோதரர்களே அல்லாஹுக்கு இந்த உலகத்திலே எங்களுக்கு நேரான வழியை காட்டு தந்திருக்கிறான் அந்த வகையிலே ஒரு மனிதனுடைய வாழ்வுக்கு தேவையான எல்லா அம்சங்களையும் இஸ்லாம் வழிகாட்டி இருக்கிறது அந்த வகையிலே ஒரு மனிதன் தொழில் செய்வதனூடாக அடைகின்ற நடவுகள் ஒரு மனிதன் தொழில் செய்வதனூடாக இந்த உலகத்திலே அடையக்கூடிய நடவுகள் மறுமையிலே அடையக்கூடிய நடைவுகள் அதே போல தொழில் செய்யாது பிறருடைய உழைப்பிலே பிறருடைய பிறரிடத்திலே கேட்டு பெற்று வந்து வாழக்கூடிய யாசகத்தினுடைய விளைவுகள் என்ன அதனுடைய பாரதூரம் என்ன என்ற விடயத்தை இன்றைய மூத்துமாவிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் அன்பான அல்லாஹவின் நல்லடியார்களே பேரன்பமிக்க சகோதரிகளே அல்லாஹ் அல்லா விசாலமான விரிந்த இந்த பூமியை படைத்து மனிதனுக்கு பயனுள்ள அநேகமான வளங்களை கொண்டு அல்லாஹ் நிரப்பியுள்ளான் சில பொருட்கள் இனாமாக கிடைக்கின்ற அதே வேளை இன்னும் சில பொருட்கள் இன்னும் சில பொருளாதாரங்களை மனிதனுடைய முயற்சியால் பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த உலகத்திலே நாம் பார்க்கிறோம் சிலர் கூலி தொழிலாளிகள் இன்னும் சிலர் அதாவது விவசாயிகள் இன்னும் சிலர் வியாபாரிகள் இன்னும் சிலர் பட்டதாரிகள் சமூகத்திற்காக ஏதோ ஒரு வகையிலே தன்னுடைய திறமையை பயன்படுத்தி தொழில் வணிகம் உத்தியோகம் சம்பாத்தியம் என்ற பல வழிகளிலே ஈடுபடுவதை பாடுகின்றோம் அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே பேரளவு சென்ற போதிருக்கிறேன் சிலர் முழு நேர தொழிலாக தொழில்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் சிலர் தங்களுடைய தொழிலை பகுதி நேரமாக பாட்டை செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சிலர் தற்காலிகமாக டெம்பரரி கொஞ்சம் காலத்துக்கு தொழிலை இன்னொரு பெரியதொரு தொழிலை எதிர்பார்த்து தற்காலிக தொழிலை ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் ஆனால் ஒவ்வொருடைய திறமைக்கு ஏற்றால் போல் அவர்கள் அங்கே வருவாயை பெற்றுக் கொள்கின்றார்கள் அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே பேரன்மிக்க சகோதரிகள் இந்த சமூகத்திலே சிலரை நாம் பார்க்கிறோம் அவர்கள் செய்வதே பகுதி நேர தொழில்தான் ஆனால் அல்ல அதிலே பெரியதொரு வரக்கத்தை வைத்திருக்கிறார் சிலர் முரணாலும் உழைப்பிலே ஈடுபடுவார்கள் ஆனால் அவர்களுக்கு கிடைக்கின்ற பணம் குறைவாக இருக்கும் வருகின்ற வருவாய் குறைவாக இருக்கும் ஆனால் சிலர் பகுதி நேரமாக தொழில் செய்து கொஞ்ச நேரம் தொழில் செய்து ஒரு நாளிலே சில மனுஷியானங்கள் தொழில் செய்து முழு நாளும் தொழில் செய்து அந்த பணத்தை விட எடுத்த பொருளாதாரத்தை விட அதிகம் சம்பாதிக்கும் நிலைமைகளை பார்க்கிறோம் அது அவருடைய தகமை திறமைகளுக்கு ஏற்றால் போல் அந்த தொழில் அமைந்திருக்கிறது எனவே என்றான அல்லாஹுவின் நல்லடியார்களே பேரன்புமிக்க சகோதரிகளே இஸ்லாம் தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது இந்த உலகத்திலே மனிதன் தலையை நிமிர்ந்து வாழ வேண்டும் தலை குனிந்து வாழக்கூடாது தலை முடிந்து வாழக்கூடிய விடயங்களிலே ஈடுபட்டு விடக்கூடாது அது எதற்கான அப்படியான காரியம் ஈடுபடுகின்றோம் குரலிடத்திலே யாசகம் கேட்டால் குரலுடைய உழைப்பிலே நிரந்தரமாக வாழ்ந்தால் இப்படியான ஒரு நிலைமை ஏற்படும் அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே எங்கள் தலைவர் பெருமானார் செல்லல்லாஹு அழகி வசல்ல மன்னருடைய வரலாறை புரட்டி பார்த்தால் எங்களுக்கு தெரியும் எங்கள் தலைவர் பெருமானார் செல்லல்லாஹு அழகி வசல்ல மன்னருடைய சிறு பிராயம் கண்ணியமானவர்களே தன்னுடைய தாய் மௌத்தாகின்றார்கள் அன்பானவர்களே அன்மா அவர்கள் தான் பால் கொடுத்து பெருமானாரை வளர்க்கின்றார்கள் அந்த காலப்பகுதியிலே ஹலீமா நாயகி அவர்களுக்கு பெருமானார் செல்லல்லாகோ அணிவத்தில் அவர்கள் பல வகையிலே உதவியாக இருந்தார்கள் எந்த அவருடைய ஆடுகளை கூட மேய்க்கின்ற வேடைகளிலே எங்கள் தலைவர் பெருமானார் செல்லம்பாபு வணிக செல்லம் என்பவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் இதை எதற்காக சொல்லுகிறேன் என்றால் ஒரு மனிதன் உழைத்து வாழ வேண்டும் உழைத்து வாழக்கூடியவர்களுக்கு அந்த மனிதன் உதவி செய்ய வேண்டும் அந்த தொழிலை ஊக்கப்படுத்த வழிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்று நாம் பணிக்கிறது அதைத்தான் பெருமானாருடைய வாழ்வில் நாம் காணுகின்ற பாடமாக இருக்கிறது அது மாத்திரமல்ல எங்கள் தலைவர் பெருமானால் செல்லந்தாக வடைவதில் அவர்கள் அதற்கப்பால் தன்னுடைய சிறிய தந்தையுடன் அபூசாலிபுடைய பொறுப்பிலே வருகின்றார்கள் அந்த கால பகுதியிலும் அவருடைய வர்த்தகத்துக்கு உதவியாக துணையாக அவருடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப பல வழிகளிலே அவருக்கு உதவியாக இருந்தார்கள் கண்ணியமான அது மாத்திரமல்ல சிறு பிராயத்திலே எங்கள் தலைவர் பெருமானால் செல்லதாக வளைவு அவர்கள் எந்த அளவென்றால் அவர்கள் தான் ஒரு சீமாட்டி மிகப்பெரிய ஒரு செல்வந்த பெண் அந்த பெண்ணை மிகப்பெரிய ஒரு லெவலிலே கொண்டு போவதற்கு செல்லல்லாக வணிகத்தினுடைய வருத்தகம் காரணமாக அமைந்தது பெருமானா செல்லல்லாக வளைவத்தில் அவர்கள் கணியமானவர்களே அவருடைய பொருளாதாரங்களை தடுத்துக்கொண்டு சில நாடுகளுக்கு வியாபார நோக்கமாக சென்று பல லாபங்களை பல பண பணம் அதாவது அதிகமான லாபங்களை ஈட்டுக் கொடுத்து செல்லந்தாக வழிவந்தாளர்கள் தொழிலே ஒரு முக்கிய துணிச்சலாக தொழிலை மிக முக்கிய வழிநாட்டியாக பெருமானால் செல்லதாக வழிவசந்தம் வந்தவர்கள் திகழ்ந்தார்கள் இதனால் தான் எங்கள் தலைவர் பெருமானால் செல்லதாக வழிவசந்த அவர்களுக்கு பேரன் பேசுவதற்காக திருமணம் பேசுவதற்காக மைத்தரா என்ற அந்த அடிமையை அனுப்பி அங்கே திருமணம் பேசி பெருமானார் செல்லல்லாஹு அலைவசலம் அவர்களுக்கு அந்த சீமாட்டி அந்த வசதிக்கார அந்த ஹதிஜா அண்ணா அவர்களை திருமணம் பேசி அன்பானவர் அன்பானவர்களை எதனால் வந்தது இது ஒரு மனிதன் தொழில் செய்வதனூடாக மக்களுடைய உள்ளங்கள் அவரை பற்றிய அன்பு அவருடைய தொழிலே உள்ள திறமைகள் அந்த மனிதன் பிறர் உழைப்பிலே வாழவில்லை அவர் தான் உழைத்து சுயமாக தொழில் செய்து முன்னேறுகின்றார் அப்படியானவர்களுக்கு இஸ்லாம் கொடுத்திருக்கின்ற கௌரவத்தை வரலாறு நடுவிலும் பார்க்கிறோம் அன்பானவர்களே தொழில் சிறிதாக இருந்தாலும் தொழில் செய்வது இழிவு கிடையாது ஒரு மனிதன் பொட்டிக்கடை வைத்து வியாபாரம் பண்ணுகிறான் வீட்டுக்கு வீடு போய் வியாபாரம் பண்ணுகிறான் கடைக்கு கடை போய் வியாபாரம் பண்ணுகிறான் வெயில்ல வியாபாரம் பண்ணுகிறான் மலையில வியாபாரம் பண்ணுகிறான் அன்பானவர்களே இது இழிவு கிடையாது இது கேவலம் கிடையாது இது கண்ணியம் தொழில் இல்லாமல் இருப்பதுதான் பிறருடைய தொழிலில் பிறர் தரக்கூடிய அந்த வருவாயில் யாசகம் கேட்டு வாழ்வதுதான் முடிவாக இருக்கும் ஏனென்றால் கேட்கின்ற போது எல்லா சந்தர்ப்பங்களும் கொடுக்க மாட்டார்கள் கையில் இருந்தால் கொடுப்பார்கள் இல்லை என்றால் கொடுக்க மாட்டார்கள் கொடுத்தால் எடுக்கின்றவன் பொங்கிக் கொள்வான் கொடுக்கவில்லை என்றால் அவன் ஏசுவான் கூற்றுவான் கண்ணியமானவர்களை அல்லது மனதுக்குள்ளாவது திருப்தி கொண்டு போவான் அதனால் நாம் இப்போதும் ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக நிம்மதியாக சுபீட்டமாக இருக்க என்பதற்காக வேண்டி யாசகம் கேட்கக்கூடாது என்பதை பல இடங்களை வலியுறுத்திருக்கிறது என்றால் ஒரு மனிதன் யாசகம் கொண்டால் அவனை வெறும் கையோடு அனுப்பிவிடக் கூடாது யாராவது அவனுக்கு கேட்டு வந்தா அவங்களை விரட்டாதீர்கள் அவங்களை கடிந்து கொள்ளாதீர்கள் அவனுக்கு ஏதாவது கொடுங்கள் என்று இஸ்லாம் சொல்லியிருக்கிறது அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே பேரன்பு மிக்க சகோதர்களே எனவே இந்த உலகத்திலே வாழுகின்ற போது நாம் ஏதாவது ஒரு தொழில் எங்களுடைய திறமைக்கு ஏற்றால் போல் ஏதாவது ஒரு தொழிலை செய்து வாழ பணிக்கொள்ள வேண்டும் இரண்டால் பெருமானார் செல்லலாக ஒரு செல்லம் என்னவர்கள் சொன்னார்கள் நீங்கள் மக்களிடம் எதையும் யாசிக்க வேண்டாம் பாருங்கள் இந்த ஹதீஸை சொல்லலாம் அழகி வசல்ல மன்னவர்கள் சொல்லக்கூடிய செய்தி அகமதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நீங்கள் யாரிடமும் யாத்தகம் கேட்க வேண்டாம் எந்த அளவென்றால் சொல்லலாக வழங்கி வசல்லம் என்று சொல்கிறார்கள் நீங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற போது உங்களுடைய தேவையான உங்களுடைய சாட்டை அல்லது உங்களுடைய கைத்தடி கீழே விழுகிறது இந்த விழுகின்ற கை சரியை கூட இந்த அசாவை கூட எடுப்பதற்கு சிலருடைய உதவியை நாடாமல் நீங்களே இறங்கி அதை எடுத்துக் கொள்ளும் என்பதாக பெருமானார் செல்லல்லாக வழங்கி சொல்ல வந்தவர்கள் இந்த ஹதீசிலே எங்களுக்கு சொல்லித் தந்தார் அன்பானவர்களே இந்த ஹதீஸ் எதை எங்களுக்கு எடுத்துக் கொள்கிறது பிறர் உழைப்பிலே வாழக்கூடாது தான் சிரமப்பட வேண்டும் தன்னுடைய கஷ்டம் தனக்கு விளங்க வேண்டும் எந்த நிலைமையைத்தான் செல்லல்லாஹோ அலைவசன் அவர்கள் பல ஹதீசுகளின் ஊடாக எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள் அல்லாஹும் பரிசுத்த அல் குர்வானிலே சொல்கிறான் அல்லாஹ் அந்த உலகத்திலே இந்த பூமி அல்லாஹ் வறந்த பூமியாக விரிந்த பூமியாக வைத்திருக்கிறான் அதிலே பல கோணங்களை நீங்கள் பயணம் செல்லுங்கள் பல கோணங்கள் எங்களுடைய பயணங்களை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு தேவையான ஆகாரங்களை உங்களுக்கு தேவையான பொருளாதாரங்களை எந்த வழியிலேயாவது நீங்கள் தேடி ஹலாலான முறையிலே அல்லாவும் ரசூலும் காத்திருக்கின்ற முறையிலே பெற்றுக் கொள்ளுங்கள் என்ற செய்தியை அல்லாஹ் பகவானிலே சொல்கிறான் அன்பானவர்களே பூமிக்கு மேலால் உங்களுக்கு உழைக்க முடியுமா உழையுங்கள் கடல் தண்ணீருக்கு மேலால் போய் உழைக்க முடியுமா உழையுங்கள் மாணவர்களே நல்லா இஸ்லாம் தடை விதிக்கவில்லை அலாலான் உழைப்பை இஸ்லாம் எங்களுக்கு அதாவது வரவேற்றிருக்கிறது அதில் ஈடுபட வேண்டும் என்று அல்லாஹ் எங்களுக்கு குரான் அல்லாஹ் எங்களுக்கு வழிகாட்டியிருக்கிறான் அது மாத்திரமல்ல இந்த உலகுக்கு நேரு வழி வகாட்ட வந்த எல்லா நபிமாறுகளும் தொழில் செய்திருக்கிறார்கள் எல்லா நபிமார்களும் தமக்கென ஒரு தொழிலை தெரிவு செய்து இந்த உலகத்திலே தலை நிமிர்ந்து வாழ்ந்திருக்கிறார்கள் கண்ணியமான அல்லாஹுவின் நல்லதியார்களே தொழில் செய்யாத எந்த நபியும் இல்லை என்று சொல்கின்ற அளவுக்கு நபிமார்கள் தொழிலே முக்கியத்துவம் காட்டியிருக்கிறார்கள் எந்த அளவென்றால் அவர் ஆதம் அலை இஸ்லாம் அவர்கள் மிகப்பெரிய விவசாயியாக இருந்திருக்கிறார்கள் அதர் தாவூத் அலி இஸ்லாம் அவர்கள் இரும்பு தொழில் செய்து வாழ்ந்திருக்கிறார்கள் அதற்கு நூ அலி இஸ்லாம் அதர் சக்கரியா அலி இஸ்லாம் சச்சனாக சச்சு தொழில் செய்து வாழ்ந்திருக்கிறார்கள் அதற்கு இஸ்ரீஸ் அலை இஸ்லாம் தையராக இருந்திருக்கிறார்கள் தையல் அதாவது கலையிலே ஒரு நிபுணத்துவம் பெற்றவராக இருந்திருக்கிறார் அதற்கு மூசா அலி இஸ்லாம் ஒரு இளையராக இருந்திருக்கிறார்கள் எங்களுடைய தலைவர் மேய்த்தும் வியாபாரம் போன்ற நடவடிக்கையிலுமே அதிகமாக ஈடுபட்டிருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல ஹசரத் இப்ராஹிம் அலைத்தலாம் ஹசரத் மூத்து அலைத்தலாம் ஹசரத் யஸா அலைத்தலாம் போன்றவர்கள் மிகப்பெரிய விவசாயிகளாக வியாபாரிகள் அந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள் அதே போல ஹசரத் சாலிஹ் அலைத்தலாம் ஹசரத் ஹாரூன் அலைத்தலாம் போன்றவர்கள் மிகப்பெரும் வியாபாரிகளாக இருந்திருக்கிறார்கள் அதே போல ஹசரத் யஹூப் அலைஹிஸ்ஸலாம் அதற்கு சுகைப் அதற்கு மூசா அலைசலாம் அதற்கு உக்மான் அலைசலாம் போன்றவர்கள் ஆடு மேய்த்திருக்கிறார் பாடவர்களே எனவே தொழில் செய்வது என்பது இழிவு கிடையாது தொழில் செய்வது என்பது கண்ணியம் தொழில் செய்வது என்பது மகத்துவம் அல்லாவும் அல்லாவின் தூதர் செல்லல்லாக அவர்களும் விரும்பியது வழிகாட்டியது எங்கள் தலைவர் பெருமானா செல்லல்லாக வழங்கி செல்ல வந்தவர்கள் அதாவது உழைத்து உழைத்து தன்னுடைய கைகளிலே அந்த உழைப்பின் அடையாளங்கள் தென்படுகின்ற ஒரு மனிதனை ஒரு நபித்தோழரை சந்தித்து செல்லலாம் அவர் நடந்து கொண்ட முறையை பாருங்கள் ஒரு முறை ரசூலுவாகி செல்லலாம் அனைவசம் அவர்கள் உழைத்து உழைத்து வலுவேறிய ஒரு தொழிலாளியின் கையை பிடித்து நபித்தல்லாக அனைவசம் மிக நீண்ட நேரம் முசாபாக செய்து கொண்டிருந்தார்கள் கையை பிடித்த செல்லல்லாக வளைவச அவர்கள் கையை எடுத்துக் கொள்ளவில்லை அதிசயமாக ஆச்சரியமாக நபித்தோர்கள் பார்த்து கேட்டார்கள் நாயகமே என்றமில்லாதமாறு இந்த மனிதருடைய கையை அதிகமாக பிடித்து நீங்கள் முசாபா செய்து கொண்டிருக்கின்றீர்களே என்ன காரணம் என்று விரும்பினார்கள் எங்கள் தலைவர் பெருமானால் செல்லல்லாக வழங்கி வசல்லம் என்றவர் சொன்னார்கள் இவர் தொழில் செய்யக்கூடிய ஒரு தொழிலாளி கஷ்டப்படக்கூடிய ஒருவர் எனவே இவர் தொழில் செய்து இந்த உலகத்திலே ஹலாலான உழைப்பிலே ஈடுபட்டு இவருடைய கையிலே தொழிலுடைய அடையாளம் இவர் உழைப்பு செய்தனுடைய அடையாளம் தன்படுகிறது எனவே இந்த அடியானை அல்லா விரும்புகின்றான் எனவே நானும் விரும்புகின்றேன் என்று சொல்லலாம் அடையோசனை சொல்லிவிட்டு அந்த தொழிலாளியை உற்சாகப்படுத்தினார்கள் அன்பான அல்லாஹுவின் நிலவியார்களே அதே போன்று செல்லலாம் வணிகத்தில் சொன்னார்கள் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் தன்னுடைய கரத்தால் உழைத்து வேர்வை சிந்தி சாப்பிடுகின்ற உண்ணுகின்ற உணவை விட வேற எந்த உணவு சிறந்த உணவு கிடையாது இதுதான் மிகச் சிறந்தது ஒரு மனிதன் கஷ்டப்பட்டு உழைத்து வருவாய் எடுத்து அதிலே உண்ணக்கூடிய உணவு தான் சிறந்தது இந்த ஊதியம் சிறந்தது என்பதாக எங்கள் தலைவர் பெருமானால் செல்லலாம் வணிகத்தில் சொன்னார்கள் கனிமான் என்ற ஹரித் எதை எடுத்துச் ஒரு மனிதன் தொழில் செய்ய வேண்டும் ஒரு மனிதன் சோம்பதியாக இருக்கக்கூடாது என்பதை செல்லல்லாக அவர்கள் எங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல அன்பான் அல்லாஹுவின் நல்லடியார்களே இஸ்லாம் எந்த அளவு தொழில்துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார் தொழில்துறையில் ஈடுபடக்கூடிய மனிதர்கள் அது சம்பந்தப்பட்ட அறிவுகளோடு தான் அந்த தொழிலை ஈடுபட வேண்டும் ஒருமுறை உமரதி அல்லாஹு தால அனுபவ அவர்கள் சொன்னார்கள் கண்ணியமானவர்களே உமரதி அல்லாஹு முத்தால அனுபவ அவர்கள் ஒருமுறை பஜாருக்கு செல்கின்ற போது அங்கே சென்று பார்த்த போது சிலர் வியாபாரத்தினுடைய அறிவு இல்லாமல் கொடுக்கல் வாங்கலுடைய அறிவில் இல்லாமல் அதாவது வியாபாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பவர்கள் இல்லல்லாஹு அலைவசல்ல அவர்களுடைய அந்த வழிகாட்டில் வாழ்ந்த ஹதர் துமரதியுல்லாஹு தால ஆண்மோர் சொன்னார்கள் வியாபாரத்தில் தெளிவில்லாதவர்கள் கொடுக்கல் வாங்கலே தெளிவில்லாதவர்கள் எங்களுடைய சந்தையிலே வியாபாரம் பண்ண வேண்டாம் நீங்கள் போய் வியாபாரத்தை படித்துவிட்டு இந்த வியாபார சந்தையிலே வந்து உங்களுடைய வியாபார பொருட்களை வில்லுங்கள் என்றார்கள் என்று சொல்லிவிட்டு உமரவி எல்லாம் தாலாக சொன்னார்கள் நீங்கள் விரும்பியோ விரும்பாமலோ உங்களுக்கு இந்த தொழில் சம்பந்தப்பட்ட அறிவு இல்லாமல் தொழில் சம்பந்தப்பட்ட சரியாவுடைய தெரிவு இல்லாமல் நீங்கள் வியாபாரம் நின்ற போது சில வேலை வட்டியை சில வேலையை ஹராத்தை உட்கொள்ள வேண்டி ஏற்படலாம் என்று உமரவி எல்லாம் தாலா அன்பு அவர்கள் வியாபாரம் பண்ணக்கூடிய வியாபாரிகளை தெரிவித்தார்கள் அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே அது மாத்திரமல்ல இன்னும் ஒரு தடவை ஹதர் சுபரதி அல்லாஹு அவர் சொன்னார்கள் இந்த உலகத்திலே மிகப்பெரியதொரு பணி இருக்கும் என்றால் போர் செய்கின்ற பணி கண்ணியமானவர்களே போர் செய்வதற்கு அப்பால் இந்த உலகத்திலே என்னுடைய உயிர் பிரிய வேண்டுமாக இருந்தால் என்னுடைய உயிர் பிரிய வேண்டுமாக இருந்தால் இறைவா என்னுடைய உயிரை ஜிஹாது கடுத்ததாக அந்த உலகத்திலே என்னுடைய உயிர் பிரிய வேண்டுமாக இருந்தால் அது என்னுடைய உயிர் கலாலான உழைப்பை தேடிக் கொண்டிருக்கின்ற போது உழைத்துக் கொண்டிருக்கின்ற போது கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற போது என்னுடைய உயிர் பிரிய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்பதாக தாலா அன்பு அவர்கள் சொன்னார்கள் அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே அது மாத்திரமல்ல எங்கள் தலைவர் பெருமானார் சல்லாஹு அலை வசலம் அண்ணவர்கள் கூட சொன்னார்கள் ஒரு மனிதன் பருந்துகளுக்கு அப்பால் உள்ள ஒரு பருவுதான் ஒரு மனிதன் அலாலான சம்பாத்தியத்தில் ஈடுபடுவது என்பதாக எங்கள் தலைவர் பெருமானார் செல்லந்தாக வழங்கி வசல்லம் என்றவர்கள் சொன்னார்கள் எனவேதான் அல்லாஹுவின் நல்லடியார்களே நாங்கள் தொழிற்துறவிலே முக்கியத்துவம் காட்ட வேண்டும் இந்த சமூகத்திலே சிலரை நாங்கள் பார்க்கிறோம் வருடா வருடம் கேட்டுக் கொண்டுதான் இருப்பார்கள் பித்ராவுடைய லிஸ்டி எடுத்துக்கொண்டால் பத்து வருடமாக அவர் பித்ராவுடைய லிஸ்டில் தான் இருப்பார் விதிவிலக்காக வருவாய் இல்லாத வயதாளிகளான ஆணும் பெண்ணும் இருக்கிறார்கள் அவர்களுக்கு கொடுப்பது வேறு ஆனால் உழைக்க நிறைய பேர் சக்தி இருந்தும் உழைக்காமல் தன்னுடைய கைகள் நல்ல முறையில் இருக்கின்றன கால்கள் நல்ல முறையில் எழுகின்றன உடம்பிலே தேக ஆரோக்கியம் இருக்கிறது இப்படியான நிலைமையிலும் தொழில் செய்யாமல் அந்த மனிதன் பிறருடைய யாத்தகத்திலே வாழ்வான என்றால் அவன் உண்டுகின்ற உணவு நல்ல உணவு கிடையாது அன்பானவர்களை எந்த அளவென்றால் இஸ்லாம் சொல்லி வைக்கின்ற மிக முக்கியமான ஒரு விடயங்களில் ஒன்றுதான் யார் யாருக்கு தக்காத்து கொடுக்க வேண்டும் யார் யாருக்கு தக்காத்து கொடுக்க கூடாது என்பதை இஸ்லாம் சொல்லியிருக்கிறது உழைக்க சக்தி இருக்கிறது உழைக்க தேவ ஆரோக்கியம் இருக்கிறது ஆனால் உழைக்க சக்தி இருந்தும் உழைக்காமல் பிறருடைய பொருளாதாரத்திலே பிறருடைய அந்த செல்வத்திலே வாழ முயற்சிப்பவர்கள் இவர்களுக்கு உடைய சர்க்காத்தை கொடுக்க வேண்டாம் என்று இஸ்லாம் சொல்லியிருக்கிறார்கள் எனவே தொழில் செய்ய சக்தி உள்ளவர்கள் அவசர அவசரமாக ஒரு தொழிலை தெரிவு செய்து அதை நிரந்தரமாக ஒரு தற்காலிகமான தொழிலை ஈடுபட்டு உங்களுடைய பொருளாதாரத்தை தேடிக் கொள்ளுமாறவர்களே இல்லை என்றால் நாங்கள் இந்த வாழ்ந்த வாழ்க்கை நஷ்டமாக இருக்கும் நாளைய கயாமத்துடைய நாளையில் வந்தா எங்களுக்கு கேவலைக்கு தந்து விடுவான் நம்புதில்லா அல்லாவின் தூதர் செல்லதாக வழங்கி செல்ல சொன்னார்கள் ஒரு மனிதன் யாத்திரத்தை தொழிலாக கொண்டிருக்கிறான் வருடா வருடம் யாசிந்தான் வருடா வருடம் யாசனம் சேர்க்கிறான் சில முசாபுகள் பார்க்கிறோம் இந்த வருஷம் வந்தாரே அடுத்த மாசம் வந்தாரே அடுத்த வருடம் வந்தாரே இப்படியே பத்து பதினஞ்சு வருடமாக ஊர் முழுக்க அவர் யாசகன்தான் அல்லா பாதுகாக்க வேணும் அவரால் உழைக்க முடியுமாக இருந்து இந்த யாசகம் என்ற இழிவான செயலை விட்டுவிடவில்லை என்றால் பெருமானார் சொல்லதாக வணிகத்தில் சொன்னார்கள் தொடராக யாசகம் கேட்டு வருவது மறுமை நாளிலே தனது முகத்திலே சதை இல்லாமல் அல்லாஹுவை சந்திப்பான் என்றார்கள் இது முகாரி முஸ்லிம் அதிலே பதிவு செய்யப்பட்ட ஆதாரபூர்வமான ஹத்தா இருக்கிறது நவுதுபில்லா அல்லா பாதுகாக்க வேணும் அன்பான அல்லா நல்லே எம்மிலே அநேகமானவர்களை பார்க்கிறோம் அல்லா அல்லாஹ் பொருள் செய்கிறார்கள் இன்னொருவரை பார்க்கிறோம் பிறருடைய தர்மத்தால் பிறருடைய பொருளாதாரத்தால் வாழ்வதற்கு முயற்சிப்போர் நிறைய பேர் இருக்கிறார்கள் நோம்பு வந்து விட்டால் தெரியும் எங்களுக்கு ஏதாவது தருவார்கள் எங்களுக்கு ஏதாவது கிடைக்கும் என்ன ஹாஜியாருக்கு வாங்கி தருவார் என்ன ஹாஜியாருடைய கவர் வரும் என்ன ஹாஜியாருடைய பார்சல் பெக் வரும் என்றெல்லாம் நாங்கள் எண்ணம் போட்டுக் கொண்டிருந்து இவைகளை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தால் இஸ்லாம் இதை ஒரு காலம் விரும்பவில்லை எந்த சிலர் ரமதானுடைய மாதம் கடந்த மாதத்தை கால மாதமாக கூட சிலர் பயன்படுத்துகிறார் நம்புவதில்லா வேலி தெரியக்கூடிய எத்தனையோ முக்காப்படிகளை பார்க்கிறோம் அவர்கள் நோன்பாளிகள் இல்லை அவர்கள் களவிலே சாப்பிடுகின்றார்கள் களவிலே அவர்கள் ஈடுபடுத்துகின்றார்கள் இத்தனை முக்காபர்கள் கையை மையமாக பல இடங்களிலே பிடிபட்டிருக்கிறார்கள் எனவே அன்பான அல்லாஹுவின் நிலவியார்களே இப்படியான விடயங்களில் யாரும் விடுபட்டு விடக்கூடாது இஸ்லாம் ஒரு புனிதமான மார்க்கம் மார்க்கம் பிறருக்கு கொடுக்க சொன்ன மார்க்கம் நாம் வாழ வரவில்லை பிறரை வாழ வைக்க வந்தவர்கள் குரர் உழைப்பிலே நாம் வாழ வந்தவர்கள் அல்ல குரருக்கு வாழ்வு கொடுக்க வந்தவர்கள் பிறரை உழைப்புக்கு தூண்ட வந்தவர்கள் உழைப்பாளிகளுடைய கரத்தை பலப்படுத்த வந்தவர்கள் உழைப்பால் இந்த உலகத்தை மேலைப்படுத்த வந்தவர்கள் எனவே அன்பான அல்லாவின் நிலையார்களே யாசகம் கேட்கின்றவர்கள் சமூகத்திலே அதிகமாக இல்லை என்றால் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஊற்றில் இருந்தாலும் அவர்கள் செய்யக்கூடிய சிறு சிறு செயல்களும் பெரிய விரைவுகளை ஏற்படுத்துகிறது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என நண்பான அல்லாஹுவின் நிலையார்களே யாசகம் கேட்பதனூடாக பல விளைவுகள் ஏற்படுகின்றன அதிலே ஒரு விளைவுதான் நாளைய கயாமக்குரிய நாளையிலே முகத்திலே சதையில்லாமல் வருவோம் அது மாத்திரங்கள் அம்மா அல்லாஹுவின் நிலையார்களே யாருடைய மனதில் யாசகர் கேட்க வேண்டும் என்ன இருக்கிறதோ அந்த மனிதனுக்கு அல்லா கொடுக்க மாட்டோம் அந்த மனிதனுடைய பொருளாதாரத்தில் அல்லாஹ் வரக்கத்தை எடுத்து விடுவான் எனவே கண்ணியமானவர்களே என்னுடைய உழைத்து வாழ வேண்டும் என்று என்ன போனோம் எங்களுடைய குறைகளை எப்போது அடியாரிடத்தில் சொல்ல முற்படுவோமோ அப்போது அல்லாஹ் அல்லா எங்களை கைவிட்டு அந்த அதிகாரத்திலே அல்லா எங்களை ஒப்படைச்சுள்ள நகுதுமில்லா எப்போது எங்களோட குறைகள் எங்களுடைய தேவைகள் எங்களுடைய கவலைகள் எங்களுடைய நோய் நம்பலங்கள் எங்களை பெறக்கூடிய இக்கடான கட்டங்களை இடத்துல முறையிடணுமோ நிச்சயமாக அல்லா கண்டிப்பாக திரை தருவான் எனவே அல்லாஹின் நிலையாளர்களே அதைத்தான் அல்லாஹ் சூதரத்தல்லாஹ் வலையத்தவர்கள் பல ஹதீசுகளை எங்களுக்கு சொல்லி காட்டினார்கள் எங்களுடைய பொருளாதாரத்தை பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய வழி ஜக்காத்தும் சதக்காவும் தான் கனிமானதே நம்முடைய பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்கு மிகப்பெரிய ஒரு வழி இருக்குமா இருந்தா நாம் செய்யக்கூடிய தொழில் துறவுகளின் ஜக்காத் அதிகமான பொருளாதாரம் இல்லாத தக்காத்து கொடுக்க வேண்டும் அதிகமான பொருளாதாரம் இல்லையா சதக்கா கொடுக்க வேண்டும் பொருளாதாரத்தை பாதுகாப்பான் இந்த பொருளாதாரத்தை அடுத்த பரம்பரையை கொண்டு சேர்ப்பான் இந்த பொருளாதாரம் பெருகும் வருட வருடம் கணக்கு பார்க்க கொள்ள இந்த பொருளாதாரம் குறைந்திருக்காது பெருகித்தான் இருக்கும் இந்த பொருளாதாரம் இந்த வருடம் இருபது பேர் வாழ்ந்தா நாலு பேர் அடுத்த வருடம் நாற்பது பேர் வாழ்வார்கள் அதுக்கு அடுத்த வருடம் கனிமா நாற்பது நூறு என்று இப்படியே சாதி கொண்டு போகும் எங்களுடைய பொருளாதார இல்லையா இல்லையா கனிமா இருந்த பொருளாதாரத்தை அல்ல ஒரு பரம்பரையோடு அழித்து வருவான் நம்முடைய பொருளாதாரத்துக்கு நாங்க துவா செய்வோம் உங்களுடைய துவா தேவையா மனுக்குமாருடைய துவா தேவையா அமல்களை ஈடுபட்டுக் கொள்ள வேண்டும் நாங்கள் கொடுப்பதெல்லாம் அல்லாஹுக்கு கொடுக்கின்ற கடன் தான் அல்லாஹ் அதை நிச்சயமாக திருப்பி தந்து விடுவான் அன்பானவர்களே அல்லாஹ் கொடுத்ததை திருப்பி கொடுப்பவன் அல்ல கொடுத்ததை பல மடங்காக ஆக்கி அல்லாஹ் கொடுப்பவன் நாங்க ஒரு ரூபா கொடுத்தா அல்லா எங்களுக்கு பத்து ரூபாய் தருவான் நாங்க பத்து ரூபாய் கொடுத்தா அல்லா எங்களுக்கு நூறு ரூபாய் தருவான் நாங்க நூறு ரூபாய் கொடுத்தா அல்லா எங்களுக்கு ஆயிரம் ரூபாய் தருவான் நாங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்தா அல்லா எங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் தருவான் நாங்க பத்தாயிரம் கொடுத்தா எங்களுக்கு ஒரு லட்சம் தருவான் கண்ணியமனை ஒன்றை குற்றாட்சி அல்லா கொடுக்கிறான் நாங்கள் கொடுப்பதெல்லாம் அல்லாவுக்கு கொடுத்த கடன் அது மாத்திரமல்ல கொடுப்பதனூடாக அல்லா அந்த உலகத்தில் உள்ள பலாய் முசீபத்தில் வைக்கிறவான் வந்துவிட்ட சோதனைகளை அப்புறப்படுத்துவான் சோதனைகள் வராமல் அதை தூரமாக்கி விடுவான் கெட்ட மௌத்துகளை விட்டு பாதுகாத்து விடுவான் நல்ல நாளில் எங்களுக்கு மௌத்தை தருவான் சக்கராசிரிய சந்தர்ப்பத்திலே நாவிலே களிமாவை தருவான் நாளைய தயாமத்துரிய நாளையிலே இதெல்லாம் உள்ளா சேமித்து வைத்து நாளைய வருங்க நாளை பாபு சதப்பா ஒரு மாளிகையை கட்டி அந்த மாளிகையிலே வந்த வாயிலுக்கு அல்லா பாபு சதப்பா என்ற பெயரை வைத்து அதனூடாக தர்மம் கொடுத்தவர்கள் எல்லாம் அங்கே வெல்கம் பண்ணுவான் அன்பான அல்லாஹும் நிறையாது எங்களுடைய பொருளாதாரம் நாங்கள் செய்கின்ற தொழில் இந்த உலகத்துக்கு நலவா மறுமைக்கு நலவா எனவே இந்த விடயங்களை நாங்கள் கவனத்தில் இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய தொழில் இந்த உலகத்திலும் எங்களை இருந்து வாழ வைக்கும் நாளைய மறுமையிலும் சுவருக்கு வாழ வைக்கும் மாணவர்களே எனவே முதலாவது தொழில்துறையை பாதுகாக்க வழி ஜக்கா சதக்கா இவையை கொடுத்து தொழில்துறையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இரண்டாவது கண்ணியமானவர்களே இரத்த உறவுகளை குறிப்பாக இரத்த உறவுகளை சேர்ந்து வாழ வேண்டும் இரத்த உறவுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் ஒரு சமூகத்துக்கு சேவை செய்கிறார் ஊர்ல உள்ள எத்தனையோ வேலைக்கு உதவி செய்கிறார் ஆனா வீட்டிலே ரத்த உறவு பத்தியோடு இருக்கிறார் தங்கத்தை பற்றியோடு இருக்கிறார் அன்பானவர்களை என்னுடைய தர்மத்தை அல்லாஹ் கபூல் செய்வானா கபூல் செய்ய மாட்டானா என்பதை நான் சொல்லி வழங்க தேவைகளை அன்பானவரை ரத்த உறவு இருக்கிறேன் ரத்த உறவுக்கு செலவழிக்கின்ற எங்களோட ரத்தங்களுக்கு செலவழிக்கின்ற உறவு முறைகளுக்கு செலவழிக்கின்ற முறை இருக்குது ஒன்றோ சதப்பாவுடைய நன்மை இன்னொன்று ரத்த உறவுகளை சேர்ந்து வாங்க நன்மை எனவே உறவுகளை குடும்பங்களை பார்த்துவிட்டு அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டும் எனவே குடும்ப உறவுகளோடு சேர்ந்து வாழ்கின்ற அவர்கள் கவனிக்கின்ற அவர்களுடைய பொருளாதாரங்களை வரக்கத்தை ஏற்படுத்த ஏற்படுத்துவான் உங்களோட ஆயுளை அல்லா பழக்கத்தை ஏற்படுத்துவான் அடுத்ததாக கண்ணியமானவர்களே தமக்குள் அல்லாவும் மீதான நம்பிக்கை காலையில் எழும்புகிறோம் ஒன்றுமே இல்லாமல் அல்லா தருவான் என்ன நம்பிக்கையோடு சின்ன தொழிலை செய்கிறோம் வியாபாரத்துக்கு போகிறோம் அதை கனிமானவர்களை எங்களுடைய ஆட்டாவை ஸ்டார்ட் பண்ணிட்டு பஜாருக்கு போகிறோம் வாகனத்திற்கு பஜாருக்கு போகிறோம் நிச்சயமாக அல்லாஹ் அதுல வரக்க கண்டிப்பா செய்வான் தொழிலுக்கு போகிற போது முடியுமானவர் சின்னது ஒரு தர்மமாவது கொடுத்து விட்டு போங்க தர்மபுருக்கு யாருமே கிடைக்க இல்லையா அப்படியே மசிதுக்கு வந்து இரண்டு ரக்கா தொழுத்து அந்த மசிதிய உண்டியில் எவ்வளவு ஹதியா போட்டுக்கொண்டு அல்லா நிச்சயமாக அந்த நாள் வரக்கத்தான நாளாக ஆக்கி வைப்பான் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது அல்லாஹு தாலா பரிசுத்த அல் குருவான் சொல்கிறான் நீங்கள் தவக்குள் வையுங்கள் நீங்கள் நம்பிக்கை வையுங்கள் யாரிடத்திலே மௌத்தாகாமல் அது எப்போதும் ஹயாத்தோடு இருக்கக்கூடிய அல்லாவிடத்திலே தவக்குள் வையுங்கள் இந்த மனிதன் யாரை நம்புகிறான் இந்த கடைக்கு போனாத்தான் எங்களுக்கு வருவாய் இந்த வயலுக்கு போனாத்தான் எங்களுக்கு வருவாய் இந்த ஃபேக்டரிக்கு போனாத்தான் எவ்வளவு கிடைக்கும் கனிமா இந்த நம்பிக்கை கிடையாது இந்த வாகனத்தால் தான் எனக்கு கிடைக்கும் கனிமா அது இல்ல நம்பிக்கை அல்லாவும் மீது நம்பிக்கை நீங்கள் சுபவுக்காக சின்ன சின்ன தொழிலை செய்யுங்கள் நிச்சயமாக அல்லா அதனை பழக்கத்தை இருப்பான் அடுத்ததாக அவர்களே சிலர் தொழிலே மூழ்கியிருப்பார்கள் அல்லாஹை மறந்து விடுவார்கள் தொழுகை மறந்து அப்படி இருக்கக்கூடாது கனியமானவர்களே அமல் விவாதத்திலே பேடுதாக இருக்க வேண்டும் தொழுகையிலே பேருதாக இருக்கணும் பல்லான விவாதத்துக்களை நிறைவேற்ற வேண்டும் அதையும் அல்லாஹ் சொல்லுகிறான் ஈமான் தப்புவா அமல் அதுகளில் ஈடுபட வேண்டும் அப்போது அல்லா பறக்கத்துடைய வாயில்களை அதிகமாக தவறு தருவான் وَلَوْ أَنَّ أَهْلَ الْقُرَىٰ آمَنُوا وَاتَّقَوْا لَفَتَحْنَا عَلَيْهِمْ بَرَكَاتٍ مِّنَ السَّمَاءِ وَالْأَرْضِ அல்லாஹ் சொல்லுகிறான் ஒரு கிராமவாசிகள் ஒரு கிராமவாசிகள் ஈமான் கொண்டு அல்லாஹுவை அல்லாஹுவை பயந்து இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்வார்கள் ஆனால் அமல்களோடு அல்லாவை பயந்து இறையத்தோடு நல்ல நிலைமையில் இந்த உலகத்தை வாழ்வார்கள் என்றால் அல்லாஹ் சொல்லுகின்றான் வானம் பூமியுடைய கதவுகள் அல்ல வானம் பூமியுடைய வரக்குரிய வாயில்கள் அவைகள் அல்லா அவர்களுக்கு திறந்து கொடுப்பதாக வாய்தா பண்ணுகிறான் எனவே அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே வரக்கத்துரிய வாயில்களை அல்லா ஈமானோடு தக்குவாவோடு நல்ல தொழில்கள் ஈடுபட்டு அந்த ஈமான் தக்குவாதாரிகள் வாழ்கின்ற போது அமைத்திருக்கிறான் எனவே இப்படியான விடயங்களில் ஈடுபட்டுக் கொள்கின்ற போதும் நிச்சயமாக அல்லா அந்த தொழிலை பெருக்கிறான் அந்த தொழிலை வரக்கத்தை வைக்கிறான் அந்த தொழிலை பரம்பரைக்கு முன்னுடைய பரம்பரைக்கு கொண்டு வந்து சேர்க்கிறான் எனவே அன்பான அல்லாஹுவின் எப்படியான விடயங்களை ஈடுபட்டுக் கொள்ளுங்கள் ஈடுபாடு இல்லாதவர்கள் வருடா வருடம் யாசகம் வேலை வருடா வருடம் உழைப்பிலே வாழுகின்ற வேலையை விட்டுவிடுங்கள் அது அசிங்கமானது அது கேவலமானது அல்லா இனியும் உங்களை பாதுகாக்க வேண்டும் எனவே அடுத்ததாக தொழிற்துறையில் ஈடுபடக்கூடிய சோதரர் பொய் செய்யக்கூடாது அதே போன்று அதிகம் சத்தியம் செய்து வியாபாரம் பண்ணக்கூடாது கண்ணியமான சத்தியம் செய்து வியாபாரம் பண்ணினால் என்னுடைய பொருளாதாரம் வியாபாரம் அதிகமாக போகும் ஆனால் வரக்கத்தில் இன்னைக்கு ஒரு லட்சத்துக்கு வியாபாரம் போகும் ஆனா அந்த ஒரு லட்சத்தால கண்ணியமானவர்களே இரண்டு லட்சத்துல வேலை எங்களுக்கு செலவாக போயிடும் ஆயிரம் ரூபாய் தேடினாலும் உண்மையை சொல்லி கண்ணியமானவதில பத்தாயிரம் ரூபாய் வரக்கத்தெல்லாம் வச்சிருக்கிறாங்க பத்தாயிரம் ரூபாய் தேடுறோம் பொய்ய சொல்லி சத்தியம் பண்ணி அதிகமாக வியாபாரம் பண்ணுகிறோம் அந்த பத்தாயிரோட ஆயிரோட வேலையை செய்கிறது கிடையாது எனவே பொய் சத்தியம் சொல்லக்கூடாது சத்தியம் பொய் சத்தியம் எல்லாம் பொதுவாக சத்தியமே பண்ணி வியாபாரம் பண்ணக்கூடாது அது இஸ்லாம் வழிகாட்டி முறையா இருக்குது நீங்கள் வியாபாரம் பண்ணுங்கள் உண்மையை சொல்லி நிச்சயமாக வரக்கத்து வைத்திருக்கிறான் பதுக்கல் வியாபாரங்கள் ஈடுபடக்கூடாது மக்கள் பொருளாதார நெருக்க இருக்கிறார்கள் பெட்ரோல் இல்லாமல் இருக்கிறார்கள் வைத்துக் கொள்வோம் அல்லது அரிசி இல்லாமல் இருக்கிறார் வைத்துக் கொள்வோம் அல்லது ஏதோ ஒரு வகையில் சில பொருளாதாரம் இல்லாத இருக்கிறார்கள் அதை பதுக்கி வைக்கிறார் விலையை கூடியதற்கு பின்னால் கொள்வதற்கு அந்த வியாபாரத்தை தான் பதுக்கி மாணவர்களே இப்படியான வடிவங்கள் யாரும் விடுபட்டுக் கொள்ளாதீர்கள் அடுத்ததாக கலப்படம் போய் திருட்டு திருட்டு பொருட்கள் அபாதிக்கப்பட்ட பொருட்களை குறைந்த விலைக்கு எடுப்பது சில கடைகளை நாங்க பாக்குறோம் நவதுபில்லா அல்லா பாதுகாக்கவங்கிற பகுதிகள் இல்ல சில கடைகள்ல குறைந்த விலைக்கு பொருள் வந்தா குறைந்த விலைக்கு அந்த பொருள் எடுப்பாங்க உண்மையான விடயங்களை யாரும் ஈடுபட்டுக் சந்தேகமான ஒருவர் இவர் உழைத்த பொருள் அல்ல இவர் திருடிய பொருள் அபகரித்த பொருள் தான் வருகிறது என்றால் அந்த வியாபாரத்தை விட்டுவிடுங்கள் அதே வரக்கூடிய லாபம் உங்களுடைய பிள்ளை வீட்டுக்கு போகக்கூடாது உங்களுடைய உடம்புக்கு போகக்கூடாது அப்படி போனா நான் நரகத்துக்கு போய் விடுவோம் நம்புதில்லா எனவே கண்ணியமான அல்லாஹின் நெறியாளர்களே வியாபாரம் செய்கின்ற போது எல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவே சொன்ன விடயங்களை கவனத்தில் கொள்ளுங்கள் அடுத்த ஒரு விடயம் உங்களுக்கு தெரியும் வருகின்ற திங்கக்கிழமை தாபோதர சாதாரண தரப்பத்தை ஓயில் எழுதக்கூடிய அந்த மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்றிருக்கிறார்கள் எல்லா பகுதிகளிலும் நிறைய மக்கள் நிறைய பிள்ளைகள் தோற்றிருக்கிறார்கள் அந்த பிள்ளைகளுக்காக துவா செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது எனவே அந்த பிள்ளைகளுடைய பரீட்சை இதே இருக்கு அந்த பிள்ளைகள் பரீட்சைக்கு செல்வதற்கு முன்னால் துவா ஒன்று இருக்கிறது அந்த துவாவை உலமாக்களை அணுகி பிள்ளைகளுக்கு கொடுத்து அனுப்புங்கள் கண்ணியமானவர்களை எக்ஸாம் ஹோலுக்கு போறதுக்கு முன்னால அந்த ஓதிட்டு போங்க அதுக்கு முன்னால வீட்டில இருந்து சுண்ணத்தை சொதக்கா ஒன்று நல்ல ரிசல்ட் நல்ல முடிவை தருவான் அதே போன்று கண்ணியமான அல்லாஹுவின் பரிசு மாணவ மாணவிகளுடைய இருந்தால் பிள்ளைகள் பரீட்சைக்கு போகின்ற போது மரியாதையான முறையிலே போய் மரியாதை வந்து பரீட்சையுடைய அந்த மண்டபத்திலே அண்ணா அநாகரிகமான முறையில் செய்யப்படுகின்ற விடயத்தில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் எனவே கனிமான அல்லாஹின் நல்லடியார்களே வரக்கூடிய அந்த பரீட்சையை எதிர்நோக்கக்கூடிய அந்த மாணவ மாணவிகளுக்கு ஏற்பட்ட எல்லா வழிவகைகளிலும் அவருக்கு செய்யக்கூடிய முன்மாதிரியான எல்லா வழிபாடுகளையும் நாங்கள் பண்ணி கற்பதோ அவருடைய அவருடைய அந்த பரீட்சையிலே அவருடைய அந்த இல்மிலே அல்லாஹ் வரக்க செய்யப்படுத்தி வைப்பானாக யாவது அவர்களுக்கு சிறந்த பெருமதியை கொடுப்பானாக யாழ்லா சிறந்த ஒரு எக்ஸாமாக அந்த எக்ஸாம் ஆக்கி கொடுப்பானாக யா பரீட்சைக்கு சென்று வருகின்ற போது கலை குரல் இல்லாமல் சொன்னால் நிம்மதியான முறையில் போய் வரக்கூடிய ஏற்பாடுகளை பண்ணி கொடுப்பாயாக யா அல்லா எதிர்கால சமூகத்தின் தலைவர்களாக அவர்கள் ஆக்கி அருள்புரிவாயாக யா அல்லா தொழிற்சொலில் ஈடுபடக்கூடிய மக்களை நீ கபூசிட்டுக் கொள்வாயாக யாரா தொடர்ந்து தொழிற்சொலில் ஈடுபடக்கூடிய மக்களை நீ கபூசிட்டுக் கொள்வாயாக யாரா யார் யாரெல்லாம் பல மர லொஸ்டாகி தொழில் ஈடுபடுகின்றார்களோ அவர்களுக்கு தொழில் அணி கஷ்டத்தை போட்டு விடாத யா அல்லா பறக்கத்தை கொடுத்து விடையா அல்லா அவருடைய பரம்பரைகளை கண்ணியமாக வாழ வையா அல்லா அந்த பொங்காதாரத்தை கொண்டு அவர்களை கண்ணியப்படுத்தி விடையா அல்லா யார் யாரெல்லாம் பிறருடைய பொருளாதாரத்தில் யாசர் கேட்டு வாழ்கின்றார்களோ அவருடைய மனங்களை நீ மாத்திரியாதா உழைக்கக்கூடிய எண்ணம் அவருடைய உள்ளங்களில் போட்டுடையாதா உழைப்புல வாழக்கூடாது கேவலம் என்ற தன்மை அவருடைய உள்ளங்களில் போட்டுடையாதா நிம்மதியாக தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்ற எண்ணத்தாவுடைய உள்ளங்களை கூட்டுடையா அல்லா யா அந்த ஊர் மக்களை நீ கபூர் செஞ்சு யா இந்த ஊர்ல வாழ்ந்த முன்னோர்களை கபூர் செஞ்சு